எடுக்க கிரிக்கெட் நடக்குது அதுல நடிகர்கள் போய் கேட்டு முதல்ல வெந்நீர் அடிக்கிறது கேட்டு விட்டுறாரு அவங்க நீங்க வந்து கேட்டு இது என்ன பல நடிகர் பி எஸ் வீரப்பா அவர்களுக்கு சொல்றாரு அவர்களை கூப்பிட்டு கேட்கிறாங்க நீங்க வந்து இந்த கேட்கத்தை விட்டீங்கன்னா நாடோடிகள் நான் பந்தை பிடிப்பதற்காக ஓடினேன் எனக்கு முன்னதாக ஒருவன் செடி ஓட்டிக்கிட்டு பதினோரு பேரு எவனுமே கேட்ச பிடிக்கல நான் மட்டும் எதுக்குடா கேட்டு பிடிக்கணும் அதனாலதான் கேட்ச விட்டேன் எனக்கு கிரிக்கெட்ல பிடிக்காத வார்த்தை கேட்டு பிடிக்கிறதுடா பிடித்த வார்த்தை கதாநாயகி பிடிக்கிறதுடா வர்றான் இதே கிரிக்கெட்ல பாலாஜி அவர்கள் கேட்க விட்டுறாரு அவங்களுக்கு கூப்பிட்டு கேட்கிறாங்க நீங்க வந்து கேட்டு விட்டீங்கன்னு சும்மா சொல்ல கூட கையில் எல்லாம் உண்டு போதும் கொடுக்கட்டான்னு போட்டேன் பார்த்தோம்னா ரேடியோவில் நியூஸ் வாட்சர் சரோஜி நாராயணசாமி ரொம்ப பிரபலமானவர் அவரை கூட்டு வந்து எங்க நியூஸ் வாசிக்க சொன்னாங்க வணக்கம் தலைப்பு செய்திகள் வாசிப்பது சரோஜி நாராயணசாமி தண்ணீர் கட்டணம் அதிகமானால் நாங்கள் யாரும் குளிக்க மாட்டோம் என்று சோம்பேறிகள் சங்கம் அறிவித்துள்ளது வீரப்பனை பிடிக்க சென்ற கேரள போலீசார் நேற்று ஒருவர் ஒருவர் அடித்துக் கொண்டனர் இவர்களை வீரப்பன் கும்பல் சமா செய்து வீட்டுக்கு அனுப்பியது முன்னாள் பிரதமர் திரு நரசிம்மராவ் அவர்கள் செய்தியில் தெரிந்ததாக ஆங்காங்கே தகவல்கள் தெரிவிக்கின்றன விதவிதமாக பேசினார் கிட்டத்தட்ட ஒரு நானூறு வகையான குரல்ல பேசினார் திருக்குறள் தவிர வேற எது வேணாலும் பேசலாம் ஒரு மனிதனுக்கு காதல் என்பது எப்போ ஒரு திரு சிவாஜி கணேசன் அவர்கள் காதலில் சொன்னால் அவரை எப்படி பேசியிருப்பார் அவ காதலுக்கு யாராவது குறுக்கால வந்தா பாத்ரூம் இதே ராதாவை டி ராஜேந்திரன் அவர்கள் காதலித்திருந்தால் அவர் எப்படி பேசியிருப்பாரு அடியே ராதா தங்க போவதில்லை மதங்கள் சேராமல் திருமணம் நடப்பதில்லை அன்பே நீ என்னை புரிந்த ஆரணம் காதல் என்று வழிவதில்லை கடலிலே கேட்பது அறிவத்தை படத்திலே கேட்பது இடியோசை ஆலயத்திலே கேட்பது மணியோசை என் இதயத்திலே கேட்பது குரலோசை கவிதை மலை கண்டு கண்ணியுகை கொண்டு பூவி மணக்கும் பூந்தர சென்று பூந்தவைகளை கவிஞர் விட்டு தேவி உரைப்பதை கண்டு தேன் குடிக்க வந்தேன் மட்டு கூவி பெண்ணு பரிசு நம் காதலுக்கு உண்டு ஏந்தி குட்டி போட போன மாதிரி ஊக்கண்ணாடி நான் சுத்தனா ஜீராஜனை கொண்டு வந்து ஒரு பாசமான டைலாக் பேச வச்சு ஒரு குழந்தைக்கு பசி எடுத்தா தாய் சோறு ஊட்டுவா ஒரு கணவனுக்கு பசி எடுத்தா பொண்டாட்டி சோறு ஊட்டுவா நானே என் தங்கச்சி சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு சார் ஒரு ரூபா இருக்குமா ஐம்பது பைசா நாலா பத்து பைசா இதுமேலாம் நான் நிக்கிற உர்ரா பைசா சட்டசாசனை நல்ல உள்ளங்கள்